இதுவும் அது சொற்குருக்களானதும் சோதிமேனியானதும் மெய்க்குருக்களானதும் வேண பூசை செய்வதும் சத்குருக்களானதும் சாத்திரங்கள் சொல்வதும் மெய்க்குருக்களானதும் திரண்டுருண்ட தூமையே கிரியை விலக்கி யோகநிலை கூறல் கைவடங்கள் கொண்டு நீர் கண் சிமிட்டி நிற்கிறேர் எவ்விடங்கள் கண்டு நீர் எண்ணி எண்ணி பார்க்கிறேர் பொய்யுணர்ந்த சிந்தையை பொறுத்தி நோக்க வல்லிரேல் மெய் கடந்ததும் மொழே விரைந்து கூடலாகுமே குருபதேசம் செய்தருளல் ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே விராட் சுரூபம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூலமான்மழோ எடுத்த பாதம் நீன்முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கடந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ தெய்வம் ஒன்றெனல் நாழியப்பும் நாழியுப்பும் நாழியானவாறு போல் ஆழியோனும் ஈசனம் அமர்ந்து வாழ்ந்திருந்திடம் ஏரிலேறும் ஈசனம் இயங்கு சக்கரதர் ஏரிலேறும் ஈசனம் இயங்கு சக்கரதரனையும் வேறு கூறு பேசுவோர் வீழ்வர் வீண் நரகிலே இதுவும் அது தில்லநாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனமும் ஏகமுக்தியானவன் பல்லுநாவு உள்ள பேர் பகுந்து கூறி மகிழுவார் வல்லபங்கள் பேசுவார் வாய்ப்புழுத்து மாய்வரே ஞான நிலை எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பனின் பிரான் முத்தியான வித்துளே முளைத்தெழுந்தவர் சுடர் சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின் அத்தனாடல் கண்ட பின் நடங்கலாடல் காணுமே இதுவும் அது உற்ற நூல்களும் உளே உணர்ந்துணர்ந்து பாடுவீர் பற்றறுத்து நின்று நீர் பராபரங்களெய்துவேர் செற்றமாவை உள்ளரை செரு கருத்திருந்திடல் சுற்றமாக உம்மொழே சோதி என்றும் வாழுமே அக்ஷரநிலை போதடா விழுந்ததும் புனலதாகி வந்ததும் தாதடா புகுந்ததும் தானடா விளைந்ததும் ஓதடா அஞ்சு மூன்றும் ஒன்றதான வக்கரம் ஓதடா ராம ராம ராமவென்னும் நாமமே இதுவும் அது அகாரமென்ற வக்கருத்துளவு வந்து தித்ததோ உகாரமென்ற வக்கரத்தில் உவ்வு வந்து தித்ததோ அகாரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதோ விகாரமற்ற யோகிகாள் விரித்துரைக்க வேணுமே சர்வம் சிவமெனல் அறத்திரங்களுக்கும் நீ அகண்டம் என் திசைக்கும் நீ திறத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த சோதினி மறக்கொணாத நின் கழல் மரப்பினும் குடி கொளே இதுவும் அது அண்டம் நீய கண்டம் நீ ஆதி மூலமான நீ கண்டம் நீ கருத்தும் நீ காவியங்களான நீ புண்டரீக மற்றுளே புணருகின்ற புண்ணியர் கொண்ட கோலமான நேர்மை கூர்மை என்ன கூர்மையே உலகற்கு புத்தி கூறல் மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்றிருப்பீர்கள் மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்கு ஞானமெய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிகாலம் வாழ்விரே குருபதேச பெருமை கருவிருந்து வாசலால் கலங்குகின்ற ஊமைகாள் குருவிருந்த சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வல்லிரேல் ஒரு விலங்கு மேனியாகி உம்பராகி நின்று நேர் திருவிலங்கு மேனியாகி சென்று கூடலாகுமே ஞான நிலை தீர்த்தமாட வேணுமென்று தேடுகின்ற தீனர்கள் தீர்த்தமாடலெவ்விடம் தெளிந்த நீரியம்புவேர் தீர்த்தமாகவும் முளே தெளிந்து நீரிருந்த பெண் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய வஞ்செழுத்துமே யோக மறுத்தல் கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்ணையும் விழித்து நேர் பழுத்தவாய் விழுந்து போன பாவம் என்ன பாவமே அழுத்தமான வித்திலே அனாதியாயிருப்பதோர் எழுத்திலா எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே இதுவும் அது கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும் மாறு நீர் உணர்ந்திருக்க வல்லிரேல் பண்டையாரும் ஒன்றுமாய் பயந்த வேத சுத்தராய் அண்டமுத்தியாகி நின்ற வாதி மூலமாவிரே மாயை விலக்கல் ஈன்றவாசலுக்கிறங்கி எண்ணிறந்து போவீர்கள் கான்ற வாழை மொட்டலர்ந்த காரணம் அருகிலேர் நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லிரேல் தோன்றுமாயை விட்டொழிந்த ஜோதி வந்து தோன்றுமே இதுவும் அது உழலும் வாசலுக்கிறங்கி ஊசலாடும் ஊமைகாள் உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலேர் உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானுமாவிரே யோக நிலை மூலநாடி தன்னிலே முளை தெழுந்த சோதியை நாலு நாழிவும் முளே நாடியே இருந்த பெண் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆலமுண்ட கண்டராணை அம்மையானை உண்மையே பஞ்சாட்சர மகிமை இருக்க வேணும் என்ற போதிருக்கலாயிருக்குமோ மறிக்க வேணும் என்றலோ மண்ணுளே படைத்தனர் சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் மறிக்கும் முன்பணங்கிடேர் மருந்தென்பதங்கிடேர் இதுவும் அது அம்பத்தொன்றிலக்கரம் அடங்கலோர் எழுத்துமோ விண்பரந்த மந்திரம் வேத நான்கும் ஒன்றலோ விண்பரந்த மூல அஞ்செழுத்துளே முளைத்ததே அங்கலிங்க பீட்டமாய் அமர்ந்ததே சிவாயமே இதுவும் அது சிவாயம் என்ற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம் உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அக்ஷரம் கபாடமற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயம் இட்டழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே தெய்வஸ்வரூபம் உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மறுவுமல்ல சொந்தமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசலான தானுமல்ல உரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரே அநாதி ஆத்துமாவனாதியோ ஆத்துமா அநாதியோ வீத்திருந்த ஐம்பொரே புலன்களும் மனாதியோ தாக்கமிக்க நூல்களும் சதாசிவ மனாதியோ வீக்க வந்த யோகி கால் விரைந்துரைக்க வேணுமே உலகர்க்கு புத்தி கூறல் அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதுரீர் நெறியிலே மயங்குகின்ற நேர்மையொன்றறிகிலேர் உருகிலே தயிரிருக்க ஊர் புகுந்து வெண்ணை தேடும் அறிவிலாத மாந்தரோடு அணுகுமாறதெங்கனே அன்பு நிலை இருவரங்கமும் பொருத்தி என் புருக்கி நோக்கிலேர் ஒருவரங்கமாகி நின்ற உண்மை ஒன்றை ஓர்கிலேர் கருவரங்கமாகி நின்ற கற்பனை கடந்த பின் திருவரங்கம் என்று நேர் தெளிந்திருக்க வல்லிரேம் தன்னைத்தான் அறிய வேண்டும் எனல் கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறேர் குறுக்கிடுக்கும் ஏழை கால் குலாவுகின்ற பாவிகள் திருத்துருத்தி மெய்யினார் சிவந்த அஞ்செழுத்தையும் ஒரு கழிக்கும் உம்மையும் உணர்ந்துணர்ந்து கொள்ளுமே சமயவாதிகள் செய்கை கூறல் மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாதுரைக்கவும் எண்ணிலாத கோடி தேவர் என்னதுன்னதென்னவும் கண்ணிலே கண்மணி இருக்க கண்மறைந்தவாறு போல் எண்ணில் கோடி தேவரும் இதன் கடால் பிழிப்பதே தேகநிலை கூறல் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே செல்வ முதலிய பற்றறுத்தல் மிக்க செல்வம் நீர் படைத்த விறகுமேவி விபாவிகாள் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவதருகிலேர் மக்கள் பெண்டிர் சுற்றமென்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்தழைத்த போது வந்து கூடலாகுமோ இதுவும் அது ஒக்க வந்து மாதுடன் செறிந்திடில்லழகியே ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே அக்கணிந்து கொன்றை சூடி அம்பலத்திலாடுவார் அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாவமகலுமே இதுவும் அது மாடு கன்று செல்வமும் மனை விமைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்துயிர் கழன்ற உண்மை கண்டு உணர்கிலேர் இதுவும் அது பாடுகின்ற உம்பருக்கு ஆடு பாதம் உன்னியே பழுதிலாத கண்ம கூட்டம் இட்ட எங்கள் பரமனே நீடு செம்பு நம்பலத்துளாடு கொண்ட அப்பனே நீல கண்ட காள கண்ட நித்திய கல்யாணனே யோக நிலை கானமற்ற காட்டகத் நெஞ்சகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் வல்லதேதுமில்லையே ஊனமற்ற ஜோதியோடு உணர்ந்து சேர்ந்தடக்கினால் தேனகத்தின் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே இதுவும் அது பருகியோடிவும் முளே பறந்து வந்த வெளித்தனை விரவியே நினைந்து பார்க்கில் நின்மலம் மதாகுமே உருகியோடி எங்குமாய் ஓடும் சோதி தன்னுளே கருதடா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே இதுவும் அது சோதி பாதியாகி நின்று சுத்தமும் பலித்து வந்து போதியாத போதகத்தை போதுகின்ற பூரணாம் வீதியாக ஓடி வந்து விண்ணடியினோடு போய் ஆதிநாதன் நாதன் என்ற நந்த காலம் உள்ளதே தத்துவம் இறைவனால் எடுத்த மாடத்தில்லை அம்பலத்திலே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமர்ந்ததே கருவில் நாதமுண்டு போய் கழன்ற வாசல் ஒன்பதும் ஒருவராயொருவர் கோடி உள்ளுளே அமர்ந்ததே யோக நிலை நெஞ்சிலே இருந்திருந்து நெருங்கியோடும் வாயுவை அன்பினாலிருந்து நீரரொரு கிருத்த வல்லிரேல் அன்பர் கோயில் காணலாம் அகலும் என் திசைக்குளே தும்பியோடி ஓடியே சொல்லடா சுவாமியே இதுவும் அது தில்லையை வணங்கி நின்ற தண்டனிட்ட வாயுவே எல்லையை கடந்து நின்ற ஏகபோகமாய்கையை எல்லையை கடந்து நின்ற சொர்க்கலோக வெளியிலே வெள்ளையும் சிவப்புமாகிமை கலந்து நின்றதே பிறவி நிலை உடம்புயிர் எடுத்ததோ உயிருடம்பெடுத்ததோ உடம்புயிர் எடுத்த போது உருவமேது செப்புவேர் உடம்புயிர் எடுத்த போது உயிரிறப்பதில்லையே உடம்புமை மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் போதுமே அக்ஷர நிலை அவ்வெனும் எழுத்தினால் அகண்டமீழுமாகினாய் ஒவ்வெனும் எழுத்தினால் ஒரு தரித்து நின்றனை மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் ஒவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே மந்திரம் மந்திரங்களுண்டு நீர் மயங்குகின்ற மானிடர் மந்திரங்களாவது மரத்தில் ஊரல் அன்று காண் மந்திரங்களாவது மதத்தெழுந்த வாயுவை மந்திரத்தை உண்டவர்க்கு மானமேதும் இல்லையோ கடவுள் நிலை என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை பன்னுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பென மின்னகத்தில் மின்னொடுங்கி மின்னதானவாறு போல் என்னகத்துளீசனும் யானுமல்ல இல்லையே ஜீவநிலை ஆலவித்திலாலொடுங்கி ஆலமானவாறு போல் வேறு வித்துமின்றியே விளைந்து போகமெய்திடேர் ஆறு வித்தை ஓர்கிலீரறிவிலாத மாந்தரே பாருமித்தை உம்முளே பரபிரம்மமாவிரே பிரணவ உண்மை அவ்வுதித்த மந்திரம் மகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்தறிந்தவர்க்கு எழுபிறப்பதிங்கிலை சவ்வுதித்த மந்திரத்தை தற்பரத்திருத்தினால் அவ்வுமவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே ஆராதாரம் நவ்விரண்டு காலதாய் நவின்ற மவ்வகீரதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த வவ்வுவாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாய மஞ்செழுத்துமே நாதநிலை இரண்டு மூன்று மூலமாயி அங்கு சக்கரத்துளே சுருண்டு மூன்று வளையமாய் சுணங்கு போல் கிடந்ததி முரண்டெழுந்த சங்கினோசை மூல நாடி ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயமே கடவுளின் வியாபகம் கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமானவாறு போல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலுளே நினைத்து நல்ல உண்மையானதுண்மையே பிரணவம் மூன்று மண்டலத்தினும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் அவின்றெழுந்த அக்ஷரம் இன்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளே சொல்லவெங்குமில்லையே